இப்பாடே வந்து வந்து எம்பு கூடு கூடு புகழ் என்கிட்ட சொல்லுப்பா என்கிடியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வதென்னி தனக்கு ஒப்பு இல்லாத பெருமான் எதன் மீது வந்து வருவான் எந்த ஊர்தி வச்சிருந்தான் என்று கேட்டா சொல்லு பார்ப்போம் அப்படிங்க அவன் உருண்டு வருவது என்று கேட்டா எப்போதும் தேன்புறையும் சிந்தை சிந்தையராய் தெய்வப்பெண் ஏன் திசைப்ப வான் புறவி ஊரும் மகிழ்ந்து வான் புறவி என்ன பண்ற அல்ல அண்ணாமலையார் அல்ல அண்ணாமலையார் அடிக்க நலம் சென்றிருங்க எப்போதும் தேன் புறையும் சிந்தையராய் நல்ல தேன் போன்ற சிந்தனை உடையவர்களாம் யாரு பெருமான் தெய்வ பெண் ஏத்திசைப்ப அங்க இருக்கிற தெய்வ மகளிர் எல்லாம் எங்கே அந்த வானுலகத்தில் இருக்கிற தெய்வ பெண்கள் எல்லாம் வந்து வாழ்த்துரைக்க வான்புறவி ஊரும் மகிழ்ந்து அந்த வான்புறவி அருமையான குதிரை அந்த குதிரை என்ன விண்ணுலகத்திலேயே உலாவும் அப்படிப்பட்ட குதிரையான் அப்படிப்பட்ட விண்வெளி எங்கும்படியான குதிரைதான் அவனுக்குரிய ஊர்தி ஊர்தி என்று சொல்லி இப்ப நம்ம என்ன செய்யணும் பெரும்பாலும் தோளுடைய செவியன் விடையேறி அது பெருமான் வந்து உயிரலை ஆட்கொள்ளும் போது பயன்படுத்துகிறான் இது அவனுக்கென்று ஒரு ஊர் குதிரை இருக்கணும்னா அந்த கெடிலாக அதனால அவர் பிரஷர் எப்படி இருக்குன்னா நல்லா பெரிய பிரஷர் இருக்கும் அவங்க பெட்ரோல் தான் போடுவார் டீசல் போட மாட்டார் டீசல் போட்டா இன்ஜின் போயிடும் இவங்க என்னமோ அந்த இதுல போய் பயந்துகிட்டு அதுல இன்ஜின் நடந்துடுறாங்க பெட்ரோல் தான் போடணும் மேடம் தொண்டமண்டல ஆதீனத்துல பூஜை இருப்போம் காலையில ஆறு மணிக்கு அப்படி இருந்தார் ஆதீனத்துக்கு போயிட்டு வந்துடுறாமே தொண்டமண்டலம் சரி குளிங்க சரி குளிச்சோம் சிமெண்ட் தடப்படன்னு தான் இருக்கும் முன்ன உட்காந்துருக்குமாங்க சரிங்களா சாமி நீங்க முன்ன உட்காந்துருங்க அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் ஆதராகுன்னு அவங்க பின்ன உட்காந்துருவாங்க சிவ ஜீவ என்ன பண்றது எனவே இப்படி வெண்படியாக இயங்கும்படியான குதிரை இருக்கிறது அதுதான் அவனுக்குரிய ஊர்தி என்றார் கோர்த்தேன் முடிக்கில்லாயும் கொம்புத்தேன் மூல அந்த பேச்சு இருக்குமா இனிமையா இருக்குமா அப்படிப்பட்ட கிளியே கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படைப்பகராய் பெருமான் இத்தனை பேரையும் வெல்லும்படியா இருக்கு வெல்லும்படியானா அவன் ஒன்னும் பெரிய பகைக்கு இல்ல இந்த தனக்கு கீழே இருக்கிற அடியவர்களுக்கு பகையா வர்றவங்களை எல்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இல்லைங்களா ஆமா இப்ப கண்டபிராணம் இருந்ததுன்னு சொன்னா கண்டபிராணத்துல இருக்கிற சூரபதம் எல்லாம் முருகன் கிட்டியா போருக்கு போனாங்க அல்லது பெருமான் கிட்டியா போனாங்க தேவர்களை தாக்கணும் அவங்க அப்பா ஐயா அப்பா ஐயான்னு சொன்ன உடனே சொன்னு பார்த்தாங்க கேட்கல சரி அப்பான்னு சொன்னாங்க அப்படித்தானே தவிர பெருமானுக்கு என்ன பகை இருக்கு ஒண்ணும் இல்லை அவன் குடும்பத்துக்கு என்ன அழிவு இந்த உயிருக்காகத்தான் செய்யணும் ஆதலால் நீ அது மாதிரி வைத்திருக்கிற மாற்றாரை வெல்லும் படைப்பகராயும் அந்த பயவரை வெல்லுவதற்கென்று படையை வைத்திருப்பிய அது எதிர்ப்பா அப்படின்னு கேட்டார் அப்போ ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கை கொள் படை அருமை அருமை மணிவா சிறலவா இதனால அந்த படையினன கைக்கில கையில வைத்திருக்கிற ஒரு மழுவம் அதாவது ஒரு இவ்வளவு நீளமா இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தான் அதான் மழு வச்சிருக்கா அது எதை குத்தும்னு கேட்டீங்கன்னா சும்மா இதேன்னு ஒரு துஷ்டதனம் பண்ணா குத்துறதுக்குன்னு அது அதுக்கு இந்த மாதிரி மடு வேண்டியதில்லை அதை நீக்குவது இல்லையா ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய உணர்விலும் என்ன இருக்குது மலம் மலம் இருக்குது அல்லவா அதான் அழுக்கடையா ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சு உருக நல்ல தன்னை வந்த பெருமானுக்கு அன்பராயிருப்புகள் தன் நெஞ்செல்லாம் உருகும்படியாக செய்யுமாம் அந்த படை இல்ல நெஞ்சு உருக மும்மலங்கள் பாயும் இந்த ஆன்மாக்களுக்கு பைமைன்னு ஒண்ணு இருக்குமான என்னன்னா இந்த பாடா போன ஆணவம் கண்ணும் மாயதான் மூன்று மலங்கள் தான் சரிங்களா அதுதான் நம்முடைய பந்தாஞ்சூத்திரத்துல செம்மலர் ஒன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அன்னத்தொடியும் அருமையான அனைவரும் பண்டு சூத்திரத்துல இந்த மலம்ங்கிறது இங்கதான் சொன்னதான் செம்மலன் உண்டால் சேரலொட்டா அம்மலம் கடி அன்பரோடு மறி ஆமா இல்ல நடுப்புற ஒண்ணு மூணு மலம் இருக்காட்டு இருக்கேன் காணும் கண்ணுக்கு காட்டு முழம்போல் போல் அல்ல அவனிய தானே ஆகிய ஏகனாயிருக்கு மலமாயை தன்னோடு வல்வினை என்று சிவஜி பத்தாம் சூத்திரம் அவனிய தானே ஆகிய அன்னறி ஏகன் ஆகிய இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை என்று மும்மலம் இங்கு செம்மல நோண்டால் சேனொட்டா அம்மலம்ங்கிறது ஆணவ மலம் அது ஆண் அம்மலம் கழி அன்பரோடு மறி மாடரணையும் மலிந்து வருகிறார்கள் ரொம்ப அருமை சரி பாருங்க எனவே அப்படிப்பட்ட அழுக்கடையா நெஞ்சுருக இந்த படை எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல தூய்மையான நெஞ்ச உழவர்களை அப்படியே உருக்குமா அதோடு கூட மும்மலங்கள் பாயும் அந்த கூட்ட அந்த மூன்று மலங்களையும் அந்த படையானது அழிக்குமா பாயும் கழுக்கடைகான் கொள் படை எனவே அவன் வைத்திருக்கிற படை அவனுக்காக அல்ல தன் உயிரில் இருக்கிற உயிர்களுக்கு இருக்கிற மலங்களை நீக்குவே தவிர தனக்கென்று எனவே இந்த ஆன்மாக்களுக்கு ஊற்ற அந்த மலங்களை நீக்குவதற்குரிய படைதான் அவன் கையில் இருக்கே தவிர அவன் தனக்கென ஒரு படை தேவையில்லை யார் எதிரி இருக்கா ஒரு திரும்ப என்பதனால எனவே அந்த படைதான் அடுத்தது இன்பால் மொழிக்கில்லாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாயி அருமை இன்பால் மொழிக்கில்லாய் பால் போல பேசும்படியான சொல்லையுடைய கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாய் முன்பால்னா முன்னிடத்துல அந்த காலத்துல அரண்மனைனா அரண்மனை முற்றத்துலதான் தான் அரைப்பாங்க மடங்கள்ல இருக்கு மடங்கள்லயும் திருப்பணந்தாள்லதான் இருக்கு வேற எங்கேயும் இல்லை முரசு சரியா காலையில எட்டரைக்கு ஆரம்பிக்கும் ஒன்பது வரைக்கும் ஏன் அந்த வேலைக்கு வர்றவங்க எல்லாம் அதுக்குள்ள வந்துடணும் சரியா ஒன்பதுக்குள்ள வந்துடணும் அதனால அதே போல மத்தியானம் ரெண்டரைக்கு தொடங்கும் மூணுக்கு முடியும் அரை மணி நேரம் அடிச்சுக்கிட்டே இருப்பான் அதற்குள்ள எல்லாம் வந்துடும் மூணு மணினா எல்லாம் மடத்து அந்த பணம் பணியாளர் இருப்பாங்க அதே போல காலையில ஒன்பதுன்னா பணியாளர் இருப்பாங்க பன்னெண்டு மணினா சாப்பாடு போட்டுருவாங்க அதே போல மத்தியானம் நான் அஞ்சுன்னா வெளியில போயிடலாம் திரும்ப எட்டுன்னு மடத்துல சாப்பாடு அந்த காரியத்தெல்லாம் எட்டரை மணிக்கு இருந்தேன்னா அந்த வெளியில எல்லாம் அவங்க வசூல் பண்றவங்க எல்லாம் வர்றதெல்லாம் சாயந்தரம் தான் வருவாங்க அவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி சரியா ஒன்பதுன்னா மடம் அடைச்சிடுவாங்க இந்த நீதியெல்லாம் திருப்பதினால தான் ரொம்ப அருமை அதனால் அப்படிப்பட்ட அந்த அருமையான அவர்களுக்கு இன்பால் மொழிக்கில்லாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாய் அவனுடைய அந்த எங்க பெருமானுடைய முன்னிலையில இருந்து முரசு அடிக்குமே அந்த முரசு என்னப்பா முரசு அப்படின்னு கேட்டார் கேட்டவொடனே அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை அப்பாடி அன்பால் பிறவி பகை கலங்க நீங்க மரங்கள் அடிக்கிறது இது மாதிரி காரிசு எல்லாம் வர்றதுக்காக செய்யறாங்க பெரிய போர்க்களத்துல வந்து சேர சோழ பாண்டியுடைய முரசு என்பதுன்னா வீரத்துக்காக படையெடுத்து வருவது அல்லவா அது போல நம்முடைய பெருமானுடைய அந்த முன்னால முற்றத்துல முறை செய்யும் போது எதுக்குன்னு கேட்டா அந்த படை எதுக்குன்னு கேட்டா இந்த இதற்காகத்தான் எதற்கு அன்பால் பிறவி பகை கலங்க அடியவர்களுக்கு இருக்கிற அந்த பிறவிங்கிற பகை இருக்கு பாருங்க அந்த முரசு அடிக்க அடிக்க அடிக்க பிறவிங்கிறது தானா ஓடுமா பகை கலங்க சரி இந்த பிறவி பகைன்னு நீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு வேற என்ன கிடைக்கும்னாரு பேரின்பத்து ஓங்கும் இப்ப நாம் அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் சிற்றின்பம் சிற்றின்பம் மட்டுமல்ல அது வந்து பின்னால இன்பம் போல தோன்றி துன்பத்துக்கு ஆளாக்கவும் செய்யும் இந்த இன்பம் பேரின்பம் என்பது அருமையா இருக்கும் அந்த இதே கூட நந்தனார் பாடுற பாட்டுல ஒரு என்ன பாட்டு அதெல்லாம் பதத்து இப்ப அது பாடவும் கூடாது ஏன்னா நந்தனார் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தவர் அதனால வந்து தாழ்த்தப்பட்டவன் அதில் இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால அதை பாடுறதே கூடாது வெளியிலாம் பாடக்கூடாது ஏன்னா அதுல சேரிப்பறையன் சொல்லவோ நேரமாக்கி அல்லவோ பாரியார் கடைசியில் நேரம் ஆயிரம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருப்பாரு இதை பற்றியெல்லாம் என்ன எவ்வளவோ சொல்லணும் இப்ப எவ்வளவு சொல்லணும் எங்க நேரம் இருக்குது சேரிப்பறையன் சொல்லவோ கெடியாரா இருக்கும் அது நேரமாச்சு அல்லவோ அப்படி ஒரு ஆள் இல்லவதா இல்ல போயிட்டு அது ஒருவன் இன்னும் ஒருவன் காங்கதான் ஏன்னா இசையோடு நல்ல அழகாகவும் பேசும்படியான ஆள் ரொம்ப பாட்டு சாட்டம் ஆறு அடி ஆறு அடி சொற்பொழிவாளர் அழகர் யாருன்னா அவர் தான் அழகர் ஆமா ஆமா வேற யாருமே இல்லையா சொல்லிட்டோம் திருவருள் ஆமா ஆமா முருகா முருகா அதனால அந்த அந்த நந்தனார் கீர்த்தனை எல்லாம் அவர் தான் அந்த காலத்துல பாடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப பாடவும் கூடாது பாடத்துக்குன்னு அது எல்லாம் எனவே அப்ப பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாத நாதப்பறை நல்ல பேரொழி கேட்கும்படியான பறை அந்த பறை முழங்க முழங்க இந்த மக்களுக்கு இருக்கு உயிர்களுக்கு இருக்கிற அந்த பகையும் நீங்கும் மாறான பேரின்பமும் அவர்களுக்கு கொடுக்குமா அப்படிப்பட்ட நாதப்பறை தான் அவன் அடுத்தது ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்வால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என் மெய்த்தார்னு அவனுக்கு உண்மையான மாலை என்ன மாலை அப்படின்னு ஆய மொழிக்கில்லாய் பார்த்தீங்களா ரொம்ப அருமை திருக்குறள் படித்த கிளியது அது என்னது ஆய முடிக்கில்லாய் அப்படின்னா ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தாம் தாம் துயரந்தரும் ஏதேனும் பேசணும்னா ரொம்ப ஆய்ந்து பேசணும் இந்த பேச்சினால் இன்றோ நாளையோ என்றோ நமக்கோ நாட்டுக்கோ மொழிக்கோ சமுதாயத்துக்கோ தீங்கு வர அப்படி பேசணும் அது மாதிரி இது ஆய மொழிக்கில்லாய் நீ பேசுற பேச்சுன்னா என்னங்க வாய் தவறி சொல்லிட்டேன் சிவசிவ ரெண்டு நாளைக்கு இப்பதான் அந்த தவறை ஒத்துக்கிட்டு இருக்கிறது பெரிய காரியம் அது ஆமா எது எடுத்தாலும் இல்ல தவறி சொன்னேன் இப்ப அநேகமா வந்து இப்ப சொன்னது முதல் முறைதான் முருகா முருகா சிவம் என்ன பட்ட பார்த்தீங்களா நல்ல மேலுலகத்திலிருந்து பொத்துன்னு கீழே குதிக்கிறோம் என்ன இதுதான் நம்ம ஈர்த்தன்மை ஆட்கொள்ளுது ஆமா வந்து ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்வால் மேய பெருந்துரையான் பாருங்க அல்லூரும் அன்பர்வால் மேய பெருந்துரையான் திருப்பெருந்துறையில் இருந்தாலும் கூட யார் நல்ல அல்லூரி என்ன அல்லூறுதல் வாயூறுதல் வாயூரி பெருமானை யார் பேசுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தலைவனா இருப்பானாம் பெருந்துரையான் திருப்பெருந்துரையான் அப்படிப்பட்ட பெருமானுக்குரிய மெய்த்தாரியன் உண்மையான மாலை எது அப்படின்னு கேட்டார் சொல்லும் போதுதான் என்ன மாலையாம் தீயவினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனை ஆளுடையான் தன்னை பற்றியும் சொல்றார் தீயவினை நாளும் அணுகா வண்ணம் சிவசிவ என்னை பெருமான் ஆட்கொண்ட பிறகு எனக்கு இந்த தீவினிங்கிறதே ஒவ்வொரு நேரத்திலும் வரக்கூடாதுன்னு நினைச்சு காத்துக்கொண்டே கொண்டே <laughs> ஏன் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு இது இந்த வினைங்கிறார இந்த வினை கொள்கையெல்லாம் இங்க என்ன பண்றது இருள் சேர் இருவினிங்கிறாரு இருவினிங்கிறதுக்கு என்ன வர செய்யறாங்கன்னு தெரியல நல்லது கெட்டதுங்கிறானா <laughs> நல்வினை தீவினைன்னு நாம் நன்மை செஞ்ச அதனுடைய பயனாக நல்வினை வரும் நாம தீமை செஞ்ச அதன் பயனாக தீவினை வரும் சரிங்களா ஒன்றும் நமக்கு அது நல்வினை தீவினைங்கிறது யாரோ கொண்டா நம்ம தள்ள கட்டுறதல்ல அந்தந்த ஆன்மா செய்யறது அதனால என்ன செய்யணும் நல்வினையும் வரக்கூடாது தீவினையும் வரக்கூடாது அங்கதான் ரொம்ப அருமை சித்தாந்தம் ஒண்ணுதான் இப்படி சொல்லிச்சு அப்ப நல்வினை செய்யக்கூடாதுன்னு அப்ப நாலு நாலு பேருக்கு சோறு போடக்கூடாதா நாலு பையங்களுக்கு படிக்க வைக்க கூடாதா அதெல்லாம் செய்யக்கூடாது சில செய்யலாம் திருக்கோயில குப்பை இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு எடுத்து நிலைபெறுமா ரெண்டுதையே நெஞ்சே நீவான்னு நித்தனை எம்பிரான கோயில் புக்கு புலவர முதன் அழகிடக்கூடாதா நல்வினை ஆக்கியனர் நல்வினையும் செய்யணும் தீவினை செய்யவே கூடாது நல்வினை செய்யும் போது எப்படி செய்யணுமா இது நம்மால் செய்யப்பட்டதுன்னு நினைப்பில் வரக்கூடாது என்ன ஏதோ ஆண்டவன் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து செதுக்கிறோம்னு வச்சுக்கோங்க மண்வெட்டியில புல்லுகள்லாம் செதுக்க வச்சோடனே அந்த மண்வெட்டி வண்டி வச்ச உடனே பாத்தியா அரை மணி நேரம் அந்த புல்லெல்லாம் நான் தான் செதுக்கினேன்னு மம்பட்டி நினைக்குத மண்வெட்டி நினைக்குத அது இரும்பு பேசாது வாயும் இல்லை பேசவும் தெரியாது அது போல அந்த மண்வெட்டி நான் தான் செதுக்கினேன்னு சொல்லுதா அதுபோல் நீங்க நல்வினை செய்யும் போது நான் செய்தேன் என்ற உணர்ச்சியோடு செய்யக்கூடாது என்ன செய்யணும் யாராவது ஐயா நீங்க நாலு மணி நேரம் போய் வேலை செஞ்சீங்களாட்டுக்கன்னு சிவ சிவ நான் என்னத்த செஞ்சேங்க என்று வாய் பேச்சு நடிக்கப்படாது இங்க இருந்து வரணும் சிவ சிவ நானா அங்க செய்தேன் எல்லாம் பெருமான் செய்ய வச்சான் செய்வேன் அண்ணாமலையா இருக்காங்க சொல்லுங்க நன்றி எனக்கு சொல்லாதீங்க நான் மம்பட்டி மாதிரி செதுக்கணும் யாரு பெருமான் இந்த மம்பட்டி வச்சு செதுக்கினாரு எனவே செதுக்கணும் அமனையை தவிர நான் அல்ல என்று சத்தியமான வார்த்தை அவன் தான் நல்வினை பயன் வராது தீவினை செய்யவே கூடாது முக்கிய பரிபுரம் அப்பதான் அந்த இருவினை நீங்கும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா இருபத்தி ஓராம் அதிகாரம் தீவினை அச்சம் என்று தீவினை அச்சம் ஆகவே தீவினைக்கு அஞ்சலும் செய்யவே கூடாது தீவினையார் அஞ்சார் அப்புறம் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் பெருக்கு அப்பா அந்த தீமை செய்யறதுக்கு நல்லவெல்லாம் பயப்படுவான் முட்டா பையதான் முன்னணிப்பான் நீ முட்டாளா நல்லவனா ராஜா நான் நல்லவன் பின்ன வச்சுக்கோன்ட்டார் அறியாத பிடி அதனால இதெல்லாம் தீவினை செய்தார் செஞ்சா என்ன வரும்னார் கெட்டே போடுவேன் எது போல நிழல் தன்னை வீயாது அடிவுரைந்த இந்த இந்த இடதுகை பெருவெல்லையை கூட திருக்குறள் விளக்கும் ஆமா எம்ஏவுகள்ல ஒன்னும் படிக்கவே இல்லாத படிக்கணும் ஐயா நாம தீமை செஞ்சா கண்டிப்பா தாக்குங்கிறார் அது எப்படி தாக்கும் இங்க வேடா ராஜா காலையில ஆறு மணிக்கு நீ வாயேன் ஆறு மணிக்கு வந்து இப்படி நில்லு சூரியன் தோணுன்னு ஒண்ணு நில்லுங்க போன நாள் எங்கடா இருக்குது ராஜான்னார் யோப்பா அம்மா தூரம் இருக்கியா அப்படின்னாரு அந்த நிழலானது இப்ப ஆறு மணிக்கு அப்படி இருக்கு ஒன்பது மணிக்கு எப்படி இருக்கும் நேரம் ஆக ஆகங்க அந்த நெல்ல வருங்க சுருங்கிடுங்க சரியா பன்னெண்டு மணிக்கு எப்படி இருக்கும் அது காலுக்கிட்டே வந்துருங்க வந்துருமான்னு சத்தியம் வந்துருங்க உங்க நல்லதா இருந்தாலும் எங்க நல்லதா இருந்தாலும் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு அப்போ தீமை செய்தால் நிச்சயம் கெடுவாருங்கிறது எப்படி தெரியுது காலையில ஆறு மணிக்கு நிற்கும் போது ஆறு அடி நீளமா தள்ளி நின்று அந்த நிழல் தான் இந்த காலம் வர வர வர வர வர பாருங்க இங்க சூரியன் இப்படி போயிட்டே இருக்கணும் நிழல் இப்படி வந்துகிட்டே இருக்கும் பன்னெண்டு மணி ஆன உடனே அவன் அவன் அந்த நிழல் அவன் காலில் வந்து அது போல அவன் அவன் செய்த வினை அவனை சத்தியமா அடைய போறான் தீவினை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவடைந்தற்று இதெல்லாம் இப்ப தீவினின்னு ஒத்துக்கிறாரு நல்வினின்னு ஒத்துக்கிறாரு இதெல்லாம் சித்தாந்த கருத்தாச்சு அப்பா இது என்ன சொல்லுது இப்படி எல்லாம் அந்த இருபத்தி ஓராது யாரம் ரொம்ப அருமையான அமைப்பு அது போல இங்கே என்ன சொல்லுகிறார் எந்த பாட்டு ஆமா தீய வினை நாளும் அணுகா வண்ணம் இந்த தீமையான செயலானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நிமிஷத்திலையும் வராதவாறு நாயேனை ஆளுடையான் என்னை பணி பெருமான் எனவே என் வாழ்நாள்ல தீவினை என்பதே செய்யாது என் பெருமான் காக்கிறான் அப்படிப்பட்ட பெருமானுடைய மாலை என்ன தெரியுமா தாளி அருகாம் உவந்த தாறு மனமகிழ்வோடு அவன் அணுகின்ற மாலை எதுன்னு கேட்டா அருகம்புல் மாலை அருகம்புல் கொன்றை வந்து அவருக்கு உரியதுன்னு சொல்லுவோம் பல்லடங்கள்ல ஆனால் இங்க என்னன்னு கேட்டா அருகம்புல் மாலை என்று சொல்லுவாங்க நம்முடைய அதுநாதர் தான் சொன்னார்னு சொல்லுவேன் அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை மழு உழை பிடித்தோனை மாகாளி நாணமுனும் அவைதனில் நடித்தோணி மாதாதையே எனவும் வருவோ திருப்பூலவர் அருமைப்பாடுன்னு முருகன் முருகனை சொல்லும் போது ஒன்று இன்னாருக்கு தம்பியேம்பார் அப்ப விநாயகர் பெருமை வந்துடும் இன்னொன்னு இன்னாருக்கு பையனையும் பார் ஒன்னு அப்பா புகழ் அல்லது அம்மா புகழ் ரெண்டு பேர்ல வந்துடும் ரெண்டும் சேர்ந்து வரும் இன்னொன்னு இன்னாருக்கு மாப்பிள்ளையேம்பார் திருமால் பற்றி வந்துடும் லட்சுமி பற்றி வந்துடும் சிவ சிவ வம்பு இல்லை நான்முகன் பாவம் ரெண்டும் கட்டாம எதுலையுமே பயன் இல்லை பாவம் அதனாலதான் சங்கரிகளை படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இந்த இப்ப நான்முகன் திட்டு வாங்கின மாதிரி உலகத்துல எவனுமே வாங்கல படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இல்ல இன்னாதம்மை உலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரின் ஆமா பாத்தீங்களா படைப்போன் அகந்தை உரைப்ப பாத்தீங்களா கண்டல் என்பா எத்தனை ஆண்டு ஆச்சு அவருக்கு சரிங்களா ஓய்வு பெற்று இப்ப வந்து நான் ரெண்டு மூணு ஆண்டுக்கு நினைச்சா பதினோரு ஆண்டு ஆச்சு சிவ சிவ பத்தீங்களா இதுவே பதினோரு ஆண்டு ஆச்சு சர்வீஸ் படிச்சது அங்க எல்லாம் இருபது இருபத்தி ரெண்டு வயசுல படிச்சது இன்னைக்கும் என்னது கண்டவர்கள் என்பா என்ன சொன்னீங்க குட்டி சிறையிருத்தும் கோமானி கந்தபுராணத்து இப்படியே உட்கார்ந்தாராம் படைப்போன் போனாராம் நாலு முகம் சரிங்களா நாலு முகம் போன உடனே அது அவர் தான் வாடியாரன்னு சொல்லுவார் அப்போ அவரை கூப்பிடுன்னு சொன்னாங்க ஐயா நாலு முகம் எங்க ஆறு முகம் கூப்பிடுது <laughs> இதில் அவருடைய விட்டு விட்டவர் ஏன்னா நீங்க ஆறுமுகம்ங்கிறது பெருமானுக்குரிய பெயர் அதுல விட்டுல கூட நீங்க தவற அது பேசக்கூடாது பேசக்கூடாதுல்ல ஆனா அவனைத்தான் தான் கூப்பிடுவான் நாலு முகம் எங்க ஆறு முகம் கூப்பிடுது அப்படின்னா அந்த ஒண்ணு என்ன எங்க போறீர் அப்படின்னார் படிப்பு தொழில் இருக்க ஒன்றும் அந்த தொழில் எல்லாம் பார்க்கணும் அதுக்காக போய் அடியின் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னது படைப்புல ஆமா ஏன்னா இவங்க அப்பா கொடுத்தது இது என்ன சுண்டைக்காய் கேட்கறதுன்னு நினைப்பவனுக்கு அது அந்த அகந்தை உரைப்ப பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துதான் அப்படியானா உங்களுக்கு வந்து பிரணவம் வருமோ வேதம் வருமோ அப்படின்னாரு நன்னா வரும்னா அப்படின்னார் எங்கே அப்படின்னார் ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சார் நிறுத்தம் அதுக்கு என்ன பொருள்னர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவேன் அதுக்காக தான் பொருள்னு சொல்லணுங்கிறது சரிங்களா அப்படி பொருள் தெரியாது ஒண்ணு பெக்க பெக்கன்னு முடிச்சது என்ன நிக்கிறீர் வேதத்தை எல்லாம் தெரியுங்கிறீர் வேதத்துல முதல் எடுத்து பிரணவத்தினுடைய பொருளே தெரியலங்கிறீரே என்ன அது இப்ப மறந்து போச்சுனார் ஏ நீங்க வாப்பாவினர் நேரம் உள்ளதல்ல அதான் படைப்போன் அகந்தை உரைப்ப மறை ஆதி எடுத்து ஒன்றி உகந்த பெருணவத்தின் உண்மை போன்றிலையால் வேதத்தை படிச்சிருக்கேங்கிற அதனுடைய முதல் வார்த்தைக்கு பொழுது தெரியல உனக்கு வந்து படைப்பு தொழில் உன்ன கெட்ட கெடு இல்ல சிட்டி தொழில்தனை செய்வது எங்கன் என்று முனும் குட்டி சிறையிருத்தும் கோமானி இத்தனை ஆண்டு போய் வருதுன்னு எதனால திருப்பணந்தாள்னாலதான் வேற எந்த கல்லூரியில் படித்திருந்தாலும் கந்தல் உண்டா வராது ஆமா அது இந்த பக்கத்துல சோலை பசுங்கிளி அப்ப அருகம்புல் மாலை அவருக்கு உகந்தது என்று இங்க திருவாசகத்துல ரொம்ப அருமையா சொல்லப்படுது சோலை பசுங்கிளியே சோலையில் இருக்கும்படியான கிளி தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடி நுவராய் எங்க பெருமானு கொடி கட்டி பறக்குதுன்னு சொல்றோம்ல அது மாதிரி எங்க பெருமான் கொடி கட்டி பறக்கும் மாதிரி அந்த கொடி என்ன கொடி சொல்லுப்பா அப்படின்னு அதனாலதான் அரசர் எல்லாம் கொடி கட்டி பறந்தது அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி போந்தை வேம்பி ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த போகும் என்றெல்லாம் சொன்னார்களே அவரவர்களுக்கு மாலை அவரவர்களுக்கு உரிய கொடி கொடியேட்டி பறக்குதுன்னு சொல்றமே அப்படி இருந்த காலம் அது போல பெருமானுக்குரிய கொடி எதுப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்போ பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடி கூறாய் நல்ல அழகு பொருந்தி இருக்கும்படியான கொடி எதுப்பா அவனுக்கு என்றால் சாலவும் ஏதிலார் துண்ணன்ன மேல் விளங்கி ஏர் காட்டும் கோதிலா ஏறாம் கொடி ஏதிலார் தன் துண்ணன்ன அந்த அந்த கொடி என்ன கொடினா அந்த காளை அல்ல ஏற்று கொடி இல்ல அந்த ஏற்று கொடி எப்படின்னா அந்த கொடியை பார்த்தாலே பயவர்கள் எல்லாம் அப்படியே துண்ணு நடுங்கணுமா அந்த கொடி பார்த்தாலே அல்லவா ஏதிலார் துண்ணன்ன மேல் விளங்கி நல்லா உயர்ந்து இருக்குமா ஏர் காட்டும் அப்படியே பார்த்தா பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாமா அழகா இருக்குமா ஏர் காட்டும் கோதிலா ஏறாம் கொடி அருமையான அந்த ஏற்றுக்குடி ஏறுங்கிறது அருமையான தமிழ் ஏறு விடை என்பதெல்லாம் அருமையான தமிழ் ரிஷபம் என்று சொல்வது அருமையான சொல் ரிஷப வாகனம்னா விளங்குமே தவிர ஏற்று வாகனம்னா விளங்காது ஏன் தமிழை தமிழன் ஆனதால் அது சொல்லி பழகிட்டான் ஆனா ரிஷபம்ங்கிறதுக்கு நேர் தமிழ் ஏறு திருக்குறள் படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு முதல் குரல் பொறுப்பாங்க இவை ஆறும் உடையான் அரசருள் ஏறு ஏறு போல்வாணி ஏறென்றார் பரிமையில்லையர் ஏறுன்னு எவனால ஐயா ஏருக்கு நாலு காலு அப்ப இந்த ஆறு உடையவன் நாலு காலான்னு கேட்டான படுத்தவா எல்லாம் பகடம் தான் அப்புறம் உற்ற எடுக்கன் இடர்பால் உடைத்து பார்த்தீங்களா மடுத்தவாயெல்லாம் ஏறன்னான் உற்ற இடுக்கண் இடர்பால் உடைத்து என்ன அருமையான இதெல்லாம் சிவ சிவ இப்படி கோதிலா ஏறாம் கொடி இங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன சொல்லியிருக்கேன்னா சொல்லியிருக்கேன் ஒப்பிட்டு பாத்துருமா இல்லையா இப்ப இதே பத்து விதமான தசாங்கத்தை முன்னும் சொல்லியிருக்கார் யாரு இவரே இப்ப இங்க சொல்லுகிறார் அப்படியானால் அந்த ரெண்டுக்கும் ஒற்றுமை வேற்றுமை தெரியணுமா எங்க சொல்லியிருக்கா எங்க தெரியுமா இதுல எழுதி வச்சிருக்கிறேன் ஆதி மூட்டிகட்கு அருள் பொருந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் எங்க இருக்குது போட்டி கீர்த்தி கீர்த்திருவலா பாருங்க கொஞ்சம் பாருங்க கீர்த்திருவல் எங்க இருக்குன்னு பாருங்க எத்தனாவது ஆடி முதல் எத்தனாவது எங்க இருக்கு தெரியுங்களா மந்த நூறாவது வரி என்னன்னு பாருங்க மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் பெருமான் என்னை ஆட்கொண்ட தன்மையை கேட்டீங்கன்னா இப்படி வந்து ஆண்டான் ஏன்னா ஒரு பெரிய பேரரசராய் வந்து அருளரசாய் வந்து ஆண்டான் அப்படி வருகின்ற பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா கொடி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கொடி ஆறு அப்புறம் பறை அப்புறம் கழுக்கடை அதாவது கையில் இருக்கிற படை அப்புறம் அடுத்தது மாலை அடுத்தது குதிரை அடுத்தது அவனுக்கு என்ன பதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இருக்கா அந்த பத்தும் தசாங்கம் இப்போ அது ஒவ்வொன்றா சொல்லி நம்ம எண்ணி பார்க்கணும் இப்ப அங்கே பிடிப்போம் தீர்த்து திருவிழை பிடிப்போம் அவனுக்கு என்ன கொடி ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் முதல்லயே தகராறு என்ன பெருமானுக்குரிய கொடி அங்கே என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் அருமையா திருநீர் அழகா அப்படி அங்கிருந்து அப்படி நல்ல முழுதா இட்டதுனால அந்த நீற்று கொடினர் சிவ சிவ இங்க என்ன கொடி ஏறாம் கொடி ஏறுங்கிறது என்ன காளை இல்லைங்களா இப்போ இங்க ஏறாம் கொடிங்கிறார் அங்க வந்து நீற்று கோடிங்கிறார் என்ன சார் நீங்க திருவாசகத்திலேயே இப்படி இருக்கு ஆமா கோடிங்கிற கொடி கொடியதான் அது கோடிங்கிற நீற்று கோடி நிமிர்ந்து காட்சியும் போட சொல்லுமில்ல சட்டையும் வெள்ளையும் ஜெல்லையும் போட்டா எல்லாம் கொடி கட்டி பிறகுதுப்பா நிறமில்ல அதான் நிறமில்ல அது போல பெருமான் அப்படின்னா குருமூர்த்தி ஆகிற போது அப்படி வந்து ரொம்ப அருமையா திருநீர்னா அழகா இட்டு அதெல்லாம் அந்த மேல தெரியும் ஏன்னா இங்கேயும் சகாரா பாலைவனம் இங்கேயும் சகாரா பாலைவனம் இங்கதான் சிறிது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் சிறிது தொங்கவும் படும் அப்படி இருக்குங்களா அதெல்லாம் மடித்தல் நீத்தலம் வேண்டாம்னா இருப்பாருங்க அதுல அப்படி போய் பார்த்தோம்னா திருநீர் அப்படி அப்படி அருமையா அந்த பார்த்தா கொடியா திருநீராயிட்டு இருக்கார் பெருமான் பார்த்தா இங்க இருந்து இது வரைக்கும் எல்லாம் முழங்குது நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் அந்த நெற்றிக்கு அந்த மாதிரி அணிந்த திருநீர் அடாராடா இன்னும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம் எப்பவும் பார்க்கலாம் அங்க அந்த கொடி இங்க ஏறாம் கொடிங்கிறார் அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா இங்கே சொல்லுகிற இப்ப நம்ம இப்ப படிச்சதெல்லாம் உலகத்தை ஆளுகின்ற அரசனாக வைத்து பாடியது அங்கே சொல்லுவது தன்னை குருநாதனாக வந்து ஆட்கொண்டது எனக்குன்னு குருநாதன் வந்தானே எனக்கு அந்த கோலம் எனவே குருநாதனாக வந்த பொழுது இருக்கிற அந்த பத்து உறுப்புகள் அங்கே இங்கே உலகை ஆளுகின்ற